திரு புள்ளமங்கை சுவாமி திரு ஆலந்துரைநாதர் திருவடி போற்றி தேவி திரு அல்லியங்கோதை அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் நூற்றி அறுபத்தி ஓராவது திருப்பதிகம் இது திருச்சிட்டும்பரம் நல்ல ததனரே தலைவர் தம் சக்கரப்பள்ளி தன்னிடை அகன்று தலைவர் தம் சக்கரப்பள்ளி தன்னிடை அகன்று அலை புனல் பனைகளில் அருகு போ அலை புனல் பனைகளில் அருகு போய் அருமறை அருமறை புலங்குறும் சிந்தையார் உள்ளமங்கைப்பதி அருமறை புலவு உரு சிந்தையார் உள்ளமங்கைப்பதி குலவும் ஆலந்துரை கோயிலை குறுகினார் ஆலந்துரை கோயிலை குறுகினார் தன நான பாலுந்துரு திரளாயின பரமன் பரமந்திரமந்தூரு திரளாயின பரமந்திரமந்த போலும் தேரல் அவர் வாழ்தரும் போலும் தேரல் அவர் வாழ்தரும் பொழில் தூள் புள்ள மங்கை போலும் தேரல் அவர் வாழ்தரும் பொழில் தூள் புள்ள மங்கை போலும் தேரல் அவர் வாழ்தரும் பொழில் தூள் புள்ள மங்கை காலன் திரல் அறச்சாடிய கடவுளிடம் காலன் அறச்சாடிய கடவுள் இடம் கருதில் கடவுள் இடம் கருதில் கடவுள் இடம் கருதில் ஆலம் அடையாவினைதானே ஆலங்குறை தொழுவார் தம்மை அடையாவினைதானே அடையாவினைதானே அடையாவினை தானே பாலுந்துரு திரளாயின பரமன் பிரமன்தான் பாலுந்துரு திரளாயின பரமன் பிரமன்தான் போரும் திரள் அவர் வாழ்தரும் பொழில் தூள் புள்ள மங்கை போரும் திரள் அவர் வாழ்தரும் பொழில் தூள் புள்ள மங்கை காலந்திரள் அறச்சாடிய கடவுள் இடம் கருதில் காலந்திரள் அறச்சாடிய கடவுள் இடம் கருதில் ஆலந்துரை தொழுவார் தம்மை அடையா வினைதானே ஆலந்துரை தொழுவார் தம்மை அடையா வினைதானே பாலுந்துரு திரளாயின பரமன் பிரமன் தான் பாலுந்துரு திரளாயின பரமன் பிரமன் தான் போலும் திரல் அவர் வாழரும் பொழில் சூழ் குள்ள மங்கை காலன் திரள் அறச்சாடிய கடவுள் இடம் கருதில் காலம் திரல் அறச்சாடிய கடவுள் இடம் கருதில் ஆலந்துரை தொழுவார் தம்மை அடைய வினைதானே ஆலம் தூரை தொழுவார் தம்மை அடையாவினை தானே அடையாவினை தானே மலையான் மகள் கணவன் மலையான் மகள் கணவன் மலி கடல் சூதரும் தன்மை புலையாயின களைவானிடம் ஆலந்துரை அதுவே ஆலந்துரை அதுவே புலையாயின களைவானிடம் பொழில் சூழ் புள்ளமங்கை கலையால் மலி மறையோர் அவர் கருதி தொழுது எத்த அலையார் புனல் வரும் காவிரி ஆலந்துரை அதுவே ஆலந்துரை அதுவே ஆலந்துரை அதுவே ஆலந்துரை அதுவே கரையார்மிடரு உடையான் கமல் கொண்டச் சடைமுடிமேல் புறையார் தரும் கங்கை புனல் உடையான் சடைமுடிமேல் கங்கை புனல் உடையான் புள்ளமங்கை புள்ளமங்கை கரையார் மிடரு உடையான் கமல் கொண்டை சடைமுடி பொறையார் தரும் கங்கை புனல் உடையான் புள்ளமங்கை சிறையார் தரும் களிவண்டரை பொடில் சூழ் திரு ஆலந்துறையானவன் நரையார் கடல் தொடுமின் துதி செய்தே தொடுமின் தனியார் மதியறவினோடு வைத்தானிடம் மொய்த்து எம் பணியாயவன் அடியார் தொடுது ஏத்தும் புள்ளமங்கை அடியார் தொழுது ஏத்தும் புள்ளமங்கை மணியார் தரும் கனகம் அவை வைரத்திரளோடும் அணியார் மணல் அணியார் மணல் அணை காவிரி ஆலந்துரை அதுவே நன மெய்த்தன்னுறும்பினை தீர்வகை தொழுமின் வினை தீர்வகை உள்ளமங்கை தொழுமின் செழுமலரின் நொடு சந்தாரகில் கொணர் காவிரிக்கரை மேல் பொத்தின் இடை ஆந்தை பல பாடும் புள்ளமங்கை பொத்தின் பொற்றின்கிடை ஆந்தை பல பாடும் புள்ளமங்கை அத்தல் நம்மை அத்தல் நம்மை ஆழ்வானிடம் புள்ளமங்கை நம்மை ஆழ்வானிடம் ஆலந்துரை அதுவே மன்னானவன் உலகிற்கு ஒரு மழையானவன் பிழையில் மன்னானவன் உலகிற்கு ஒரு மழையானவன் பிழையில் பொன்னானவன் முதலானவன் பொன்னானவன் புதலானவன் பொழில் சூழ் புள்ள மங்கை பொழில் சூழ் புள்ள மங்கை என்னானவன் இசையானவன் இளஞாயிரன் சோதி அன்னானவன் என்னானவன் இசையானவன் இளைஞர் முடியார் தரும் சடைமேல் முடியா தரும் சடைமேல் முளை இளவன் மதிசூடி சடைமேல் மதிசூடி பொடியாடிய திருமேனியர் பொழில் சூழ் புள்ளமங்கை நன புள்ளமங்கை கடியார் மலர் புனல் கொண்டு தன் கடலே தொழுது ஏத்தும் அடியார் தமக்கு இனியான் இடம் மலரு புனல் கொண்டு தன் கடலே தொழுது ஏத்தும் அடியார் தமக்கு இனியான் இடம் ஆலந்துரை அதுவே தத்தன இலங்கை மன்னன் முடித்தோள் இற எழிலார் திருவிரலால் விலங்கல் இடை அடர்த்தானிடம் ஆனந்துரை அதுவே வேதம் பயின்று ஏத்தி புலங்கள் தம்மை வென்றார் புகழ் அவர் வாழ் புள்ளமங்கை புள்ளமங்கை புள்ளமங்கை புலங்கள் தம்மை வென்றார் புகழ் அவர் வாழ் புள்ளமங்கை அலங்கல் மலி சடையானிடம் ஆலந்துரை அதுவே நனன அன்னன ஆன ஏ செறியார் தரும் வெள்ளை திருநீற்றின் திருமுண்டப் பொறியார் தரும் புரிநூல் வரை மார்பன் உள்ளமங்கை புரிநூல் வரை மார்பன் வெறியார் தரும் கமலத்து அயன்மாலும் தன்னை நாடி அறியா வகை நின்றானிடம் ஆலந்துரை அதுவே கமலத்து அயன்மாலும் தன்னை நாடி அறியா வகை நின்றான் இடம் ஆலந்துறையதுவே நீதி அறியாதார் நீதி அறியாத ரமன் கையரோடு மண்டை போதி அவர் போதும் உரை கொள்ளார் நல்ல போதி அவர் ஓதும் உரை கொள்ளார் புள்ளமங்கை ஆதி அவர் கோயில் திரு ஆலந்துரை தொழுமின் ஆலந்துரை தொழுமின் சாதிம் மிகுவானோர் தொழும் தன்மை பெறலமே ஆலந்துரை தொழுமில் சாதிம் மிகுவானோர் தொழும் தன்மை பெறலாமே வானோர் தொழும் தன்மை பெறலாமே ஆலந்துரை தொழுமில் ஆலந்துரை தொழுமில் பொந்தின்கிடை தேங்கூரிய பொழில் சூழ்புள்ள மங்கை பொந்தின்கிடை தேனூரிய புள்ள மங்கை அந்த பூனல் வருங்காவிரி அந்த பூனல் வருங்காவிரி ஆலந்தூரையே அந்த பூனல் வருங்காவி கந்தம் மலி கமழ்காழிகள் கலைஞான சம்பந்தன் கந்தம் மலி கமழ்காழியுள் கலைஞான தம்பந்தன் கலைஞான தம்பந்தன் கந்தம் மலி பாடல் சொல்லி கந்தம் மதி பாடல் சொல்லி ஆடத்தவமாமே சந்தம் மலி பாடல் சொல்லி ஆடத்தவம் மாமே தவமாமே தவமாமே ஆ